வேதங்கள் நாம் போற்றும் சிவரஞ்சனி கவியாக என்னாவில் வர வேண்டும் நீ வாழ்விக்க என் நேரில் வர வேண்டும் நீ ஓங்கார ஒலியே முதல் ஒலியாகும் ஓம் சக்தி ஓம் சக்தி போ ஒளியே சக்தி மூச்சு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தொடருமே அன்றி முடிவொன்றும் இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த முடிவில பொருளின் மூல கருவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ பிறப்பும் இறப்பும் படைப்பின் ரகசியம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த படைப்பின் ரகசியம் பரம சூட்சமம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாவங்கள் சாபங்கள் கர்மத்தின் வினையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ தர்மத்தின் வினையே சக்தியின் வழிதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அன்பே சக்தி அன்பே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சர்வமும் கிட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மாறி சக்தியே தேவி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மாசற்ற பக்தி மாபெரும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி மனிதனின் வெற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பஞ்சாட்சரமே பரம்பொருளாகும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த பரம்பொருள் அசைவதும் சக்தியினாலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பஞ்சபூதங்களின் படைப்பே உலகும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ அந்த பஞ்சபூதங்களின் கருவே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி இல்லையே சர்வமும் இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சர்வம் அசைவது சக்தி நானே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ தர்மத்தின் பாதை சக்தி பாதை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தர்மங்கள் என்றும் தோற்றதே இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதர்மத்தின் பேய்கள் மனதினை ஆட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் வேதம் அதர்மத்தை ஓட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ மனமெனும் கூட்டில் தினம் தினம் பாடு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ காட்டும் மகிழ்ச்சியை ஊட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ அன்பே சக்தி அன்பே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ அதை அறிந்தவன் சித்தன் மறந்தவன் பித்தன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ